மனமே உனக்குருதி புகழ்வேன் கருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே மனமே உனக்குருதி புகழ்வேன் கருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே மயில் வாகன கடவுள் அடியாதவ கரசு மனமாயற்ற சுகமதி பாரம் மயில் வாகன கடவுள் அடியார் தம கரசு மனமாயற்ற சுகமதிபார நினைவேதுன கமரர் சிவலோகம் இட்டு மல நினைவேரரு கவல பிரகாசம் நினைவேதுன கமர சிவலோகம் இட்டு மல நினைவேரரு கவல பிரகாசம் நிதிகாரமக்குருதி அவரே பரப்பிரம நிழலாடியை தொழுது வருவாயே நிதிகாரமக்குருதி அவரே பரப்பிரம நிழலாடியை தொழுது வருவாயே இனமோதொரு திருவி நலமே வரை கரிய இளையோள் ஒரு ஒரொப்புமிலி நிறுவனே இனமோதொரு திருவினலமேர்மறை கரிய இளையோள் ஒரொப்புமிலி நிறுவணி என ஈனெடுத்த புகழ் கலியாடி வக்கமுறை இதழ் வேணி அப்பனுடை குருநாதா என ஈனெடுத்த புகழ் கலியாடி வக்கமுறை இதழ் வேணி அப்பனுடை குருநாதா முனவோ துதித்த மலர் மழை போல் இறைத்து வர முது சூரரை தலைகள் முருகானே முனவோர் துதித்து மலர் மழை போல் இறைத்து வர முது சூரரை தலைகள் முருகானே மொழிபாகு முத்து நகை மகிழாள் தர குருகு முருகா தமிழ் புலியூர் பெருமாளே மொழிபாகு முத்து முத்து நகை முத்துநகை தன குருகு முருகா தமிழ் புலியூர் பெருமாளே முருகா தமிழ் புலியூர் பெருமாளே முருகா தமிழ் புலியூர் பெருமாளே